செல்பவற்றின் மீதும் பின்னர் கடலில் இலேசாக செல்பவற்றின் மீதும் பூமியில் உள்ளோருக்கு விதியானவற்றை அல்லாஹுவின் கட்டளைப்படி பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் உண்மையே ஆகும் அன்றியும் நன்மை தீமைக்கு உரிய கூலி வழங்குவதும் நிச்சயமாக நிகழ்வதே ஆகும் பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாக நீங்கள் குரானை பற்றி முரண்பட்ட பேச்சிலேயே இருக்கின்றீர்கள் அவ்வேதத்திலிருந்து திருப்பப்பட்டவன் இப்பொழுதும் திருப்பப்படுகிறான் பொய் சொல்பவர்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் மடமையினால் மறதியில் இருக்கின்றனர் நன்மை தீமைக்கு கூலி கொடுக்கும் நாள் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கின்றனர் நெருப்பிலே அவர்கள் சோதிக்கப்படும் நாளாகும் அது என்று நபியே நீர் கூறும் உங்களுடைய சோதனையை சுவைத்து பாருங்கள் எதனை நீங்கள் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ இதுதான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியுடன் பெற்றுக் கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர் அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள் அவர்கள் விடியற் காலங்களில் பிரார்த்தனைகளில் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள்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 استطاعوا من قيام وما كانوا منتصرين وقوم نوح من قبل إنهم كانوا قوما فاسقين ميلهم மூசாவின் வரலாற்றிலும் ஓர் அத்தாட்சி இருக்கிறது நாம் அவரை தெளிவான ஆதாரத்துடன் புறாவனிடத்தில் அனுப்பிய போது அவன் தன் ஆட்சி செல்வம் படைகள் ஆகியவற்றின் வல்லமையின் காரணமாக அவரை புறக்கணித்து இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான் ஆகவே நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்து அவர்களை கடலில் எறிந்தோம் அவன் நிந்தனைக்கும் ஆளாகிவிட்டான் இன்னும் ஆறு சமூகத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது நாம் அவர்கள் மீது நாசம் விளைவிக்கக்கூடிய மலட்டு காற்றை அனுப்பிய போது அக்காற்றானது தன் எதிரில் பட்டதையெல்லாம் தூள் தூளாக்காமல் விடவில்லை மேலும் சமூது சமூகத்தாரிலும் ஒரு படிப்பினை இருக்கிறது ஒரு காலம் சுகம் அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்ட போது அவர்கள் தங்கள் இறைவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நிலநடுக்கம் பேரிடி போன்ற பயங்கரமான பெரும் சப்தம் அவர்களை பிடித்துக் கொண்டது ஆகவே அவர்கள் நிற்கவும் சக்தி பெற்றார்கள் இல்லை எத்தகைய உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக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 நம் சக்திகளை கொண்டு அமைத்தோம் நிச்சயமாக விரிவாற்றல் உடையவராவோம் இன்னும் பூமியை நாம் அதனை விரித்தோம் எனவே இவ்வாறு விரிப்பவர்களில் நாமே மேம்பாடுடையோ நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம் ஆகவே அல்லாஹுவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நான் அவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக மேலும் அல்லாஹுடன் வேறு நாயனை இணையாக ஆக்காதீர்கள் நிச்சயமாக நான் அவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவே இருக்கின்றேன் என்றும் கூறும் இவ்வாறே இவர்களுக்கு முன் இருந்தவர்களிடம் நம் தூதர்களிலிருந்து ஒருவர் வரும்போதெல்லாம் அவர்கள் அவரை சூன்யக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறாமல் இருந்ததில்லை இவ்வாறுதான் அவர்கள் தங்களுக்குள் நம் தூதர்களை பழிக்க வேண்டும் என ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டனரா அன்று அவர்கள் அக்கிரமக்கார சமூகத்தாராகவே இருந்தனர் ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விலகிவிடும் அப்படி நீர் விலகி விடுவீராயின் அதற்காக நீர் பழிக்கப்பட மாட்டீர் மேலும் நீர் நல்லுபதேசம் செய்வீராக ஏனெனில் நிச்சயமாக நல்லுபதேசம் மோமீன்களுக்கு நற்பயன் அளிக்கும் இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அவர்களிடம் இருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை நிச்சயமாக அல்லாஹ்தான் உணவு அளித்துக் கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் எனவே அநியாயம் செய்து கொண்டிருப்போருக்கு அவர்களுடைய தோழர்களுக்கு வேதனையிலிருந்து ஒரு பங்கு இருந்தது போல் ஒரு பங்கு நிச்சயமாக உண்டு ஆகவே தண்டனைக்காக அவர்கள் என்னை அவசரப்படுத்த வேண்டாம் ஆகவே நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர்களுடைய நாளில் கேடுதான்